ரிபுகீதை இருபத்தைந்தாவது அத்தியாயம் சுத்த பிரம்ம பாவனையால் பரமுக்தி உரைக்கும் அத்தியாயம் பர பிரம்ம ஜானம் உரமாகும் பொருட்டு நினைக்கிந்த ஓத்தில் சுத்தபர பாவனையே மீண்டும் சொல்வேன் சொன்ன விதம் பாவனையே செய்வாயாகில் சித்தமுறும் சங்கல்ப விகல்பமெல்லாம் சிறிதேனும் மிஞ்சாமல் தீரும் தீர்ந்தால் புத்திரனே சங்கல்ப விகல்பம் தீர்ந்த புத்தி தனில் பூரணமாஞானம் தோன்றும் சின்மயமாம் பரபிரம்மஸ்வரூபமே நான் சிதாகாஷ பரபிரம்மஸ்வரூபமே நான் நிர்மலமாம் பரபிரம்மஸ்வரூபமே நான் निरन्तरमां परब्रह्मस्वरूपमे नान् सन्मयमां परब्रह्मस्वरूपमे नान् சதானந்த பரபிரம்ம ஸ்வரூபமேனான் என்மயமாம் பரபிரம்ம ஸ்வரூபனான் என்று எப்போதும் பாவித்தே விகல்பம் தீர்வாய் சுத்தமதாம் பரபிரம்ம ஸ்வரூபமேனான் சுககனமாம் பரபிரம்மஸ்வரூபமே நான் நித்யமாம் பரபிரம்மஸ்வரூபமே நான் நிரஞ்சனமாம் பரபிரம்மஸ்வரூபமே நான் சத்யமாம் பரபிரம்மஸ்வரூபமே நான் சலனமிலா பரபிரம்மஸ்வரூபமே நான் அத்வைத பரபிரம்மஸ்வரூபனான் என்று அனவரதம் பாவித்தே விகல்பம் தீர்வாய் ஆதிமுடியற்ற பரஸ்வரூபமே நான் அகண்ட பரிபூரணமாம் ஸ்வரூபமே நான் ஜாதி குலம் எவையுமில்லா ஸ்வரூபமே நான் நான் பேதமிலா பின்ன நான் பீதியிலா பரஸ்வரூபமே நான் ஏதுமிலா ஏக பரஸ்வரூபனான் என்று எப்போதும் பாவித்தே விகல்பம் தீர்வாய் ஒழிவற்ற ஞானகன ஸ்வரூபமே நான் உற்பத்தி நாசமிலா ஸ்வரூபமே நான் அழிவற்ற ஆனந்த ஸ்வரூபமே நான் அகங்காரம் அணுவுமில்லா ஸ்வரூபமே நான் பழுதற்ற பரபிரம்ம ஸ்வரூபமே நான் பங்கமிலா பரமசிவ ஸ்வரூபமே நான் இழிவற்ற கண்டபரஸ்வரூப நான் என்று இடையறவே பாவித்து விகல்பம் தீர்வாய் இந்த விதம் எப்போதும் இதயத்தின் கண் ஏகபர பாவனையே எளிதா செய்து பந்தமுறும் மனதுடைய விகல்பமெல்லாம் பற்றறவே இழந்து பர பிரம்மானந்த சிந்துவிடை பிரிவரவே கலந்தே போதும் சின்னமிலா ஆனந்தம் அனுபவித்தே அந்தமிலா பவபந்தம் மறுத்தே போதும் அகண்டபர வடிவாக அமர்ந்திருப்பாய் அந்நியமோரணுவேனும் இல்லை என்றும் அகிலமுமே அகண்டபர பிரம்மம் என்றும் பின்னமில்லா அப்பிரம்மம் நானே என்றும் பேதமிலா பாவனையே திருடமாய் செய்வாய் சொன்ன விதம் செய்வாயே நீ எப்போதும் சுகித்திடுவாய் சுகித்திடுவாய் சுகித்தே நிற்பாய் பன்னி அதில் அணுவேனும் ஐயம் இல்லை பரமசிவன் தன்னானை பரமார்த்தம்தான் ஒரு காலும் கற்பனையோரணுவும் இல்லை ஒரு காலும் கற்பிக்கும் மனதும் இல்லை ஒரு காலும் சம்சாரம் அணுவும் இல்லை ஒரு காலம் சம்சாரி தானும் இல்லை ஒரு காலம் ஜகத்தனவும் இலவே இல்லை ஒரு காலும் ஜெகதீசன் தானும் இல்லை ஒரு காலம் ஒன்றுமில்லை உள்ளதெல்லாம் உணர்வுருவாம் பரமெனவே நிச்சயிப்பாய் இகழ் மனதே ஒரு காலும் இல்லாததாலே இதன் செய்யலாம் ஜெகத்தோற்றம் இருப்பதெங்கே ஜெகமணுவும் ஒரு காலும் இல்லாததாலே ஜடதேக வார்த்தையுமே இருப்பதெங்கே பகையுடலே ஒரு காலும் இல்லாததாலே பரவியிடம் அகங்காரம் இருப்பதெங்கே அகிலமுமே அறிவுருவாம் பரமே என்று அதுதானே அகமென்று நிச்சயிப்பாய் சித்த முதல் ஒரு பொருளும் இலவே இல்லை ஜெகஜீவர் முதலியவை இலவே இல்லை இத்தனையும் எதிராக இருப்பதேனும் இருப்பதெல்லாம் இருக்கின்ற பரமேயாகும் நித்தியமாம் இவையெல்லாம் நிகழ்வதேனும் நிகழ்வதெல்லாம் நிகழ்கின்ற பரமேயாகும் சத்திய சித்கன வடிவாம் பரமல்லாது ஜகத்திற்கு சத்தை இல்லை தோற்றம் இல்லை அகண்டமதாம் அதிஷ்டான சத்தை அன்றி ஆரோபம் தனக்கையலாய் சத்தை இல்லை அகண்டமதாம் அதிஷ்டான பானமன்றி ஆரோபம் தனக்கையலாய் பானமில்லை அகண்டமதாமதிஷ்டான இன்பம் அன்றி ஆரோபம் தனக்கையலாய் இன்பம் இல்லை அகண்டமதாமதிஷ்டான அன்றி ஆரோபம் ஒரு காலும் இலவே இல்லை ஆதலினால் இருப்பதென நிகழ்வதென்ன ஆம் அவைதாம் பிரியமென காண்பதெல்லாம் வேதமில்லா சத்திய சித் சுகமேயான பிரம்மமெனும் பாவனையே பலமாய் செய்வாய் ஏதமுறும் தேகாதியானே என்று இவ்வுலகம் என கயலாய் உள்ளதென்றும் பீதி செய்யும் பாவனையை ஒரு காலேனும் பிரம்மித்து மனதினிடை பெற்றிடாதே ஏதமுறும் தேக முதல் யானே என்றும் இவ்வுலகம் என கயலாய் உள்ளதென்றும் வேதமுரு நிச்சயமே பொருந்துமுடன் பெருமை மிகும் பிராமணனாயிருந்த போதும் ஜாதியினால் மெத்தவுமே தாழ்மையுற்ற சண்டாளன் தானிதனில் ஐயம் இல்லை ஆதலினால் அவ்விதமான் நிச்சயத்தை அயர்ந்தும் ஒரு காலத்தும் அடைந்திடாதே எப்போதும் ஒரு பொருளும் இலவே இல்லை இருப்பதன கற்பிதமாய் காண்பதெல்லாம் சர்வோத சுககனமாம் பரமே என்றும் சந்ததமும் அப்பரமனானே என்றும் கல்போல செய்வற்ற நிச்சயத்தை கலங்காமல் எப்போதும் அபியாசித்தே தற்போத சூன்யமாய் பரமேயாகி தளர்வு தரும் பவபந்தம் தவிர்த்து நிற்பாய் சித்தமில்லை புத்தி இல்லை ஜீவர் இல்லை ஜெகத்துமில்லை ஜெகதீசன் தானும் இல்லை இத்வைத்தம் எள்ளளவும் இளவே இல்லை இருப்பதன இசைப்பதுவும் இசைத்தலேயாம் புத்திரனே ஆதலினால் நீ எப்போதும் பூரணமாம் பரபிரம்ம நிச்சயத்தோடு அத்வைத பாவனையே இடைவிடாமல் ஆதரவாய் புரிந்ததனால் முக்தனாவாய் தோன்றும் திருஷ்யமே என்றும் இல்லை என்றுமில்லை என்றுமில்லை என்றும் இல்லை இதுவென்றிங்கிவையவைதான் எதிராய் தோற்றும் இவையாவும் ஏக பரிபூர்ணமான ஸ்திதமேவும் பரபிரம்மஸ்வரூபம் என்றும் ஸ்திரமான அச்சுரூபம் நானே என்றும் மதிமேவும் பாவனையால் விகல்பமெல்லாம் மாற்றியுடன் மகத்தான முக்தி சார்வாய் யான் தானே நிஷ்களமாம் சொரூபமானோன் யான் தானே நிர்மலமாம் சொரூபமானோன் யான் தானே பூதகன ஸ்வரூபமானோன் யான் தானே பூரணமாம் சொரூபமானோன் யான் தானே கேவலமாம் சொரூபமானோன் யான் தானே கம்பீர சொரூபமானோன் யான் தானே பரபிரம்மஸ்வரூபனென்னும் ஏகபர பாவனையால் முக்தனவாய் யான் தானே சுககனமாம் சொரூபமானோன் யான் தானே சுத்த பரஸ்வரூபமானோன் யான் தானே திருடசத்தா ஸ்வரூபமானோன் யான் தானே திவ்யமாம் சொரூபமானோன் யான் தானே சர்வாத்மஸ்வரூபமானோன் யான் தானே சாந்தபரஸ்வரூபமானோன் யான் தானே கண்டபரஸ்வரூபனென்னும் ஏகபர பாவனையால் முக்தனாவாய் யான் தானே அகந்தையிலா ஸ்வரூபமானோன் யான் தானே ஆத்மாவாம் ஸ்வரூபமானோன் யான் தானே இதந்தையிலா ஸ்வரூபமானோன் யான் தானே ஏகபர ஸ்வரூபமானோன் யான் தானே மமத இல்லா ஸ்வரூபமானோன் யான் தானே மகத்தான ஸ்வரூபமானோன் யான் தானே பரபிரம்மஸ்வரூபனென்னும் ஏகபர பாவனையால் முக்தனவாய் யான் தானே சிந்தையில்லா ஸ்வரூபமானோன் யான் தானே சின்மாத்திர ஸ்வரூபமானோன் யான் தானே துவந்தமில்லா ஸ்வரூபமானோன் யாந்தானே துரியபரஸ்வரூபமானோன் யாந்தானே பந்தமில்லா சொரூபமானோன் யாந்தானே பராத்பரமாம் சொரூபமானோன் யாந்தானே பரபிரம்மஸ்வரூபனென்னும் ஏகபரபாவனையால் முக்தனவாய் யாந்தானே சர்க்குருவாம் சொரூபமானோன் யாந்தானே சர்சிஷ்ய ஸ்வரூபமானோன் யாந்தானே யாவையுமாம் சொரூபமானோன் யான் தானே எவையுமில்லா ஸ்வரூபமானோன் யான் தானே எங்குமுள ஸ்வரூபமானோன் யான் யானாயிருக்கின்ற ஸ்வரூபமானோன் யான் தானே அகண்டபரஸ்வரூபனென்னும் ஏகபர பாவனையால் முக்தனவாய் யான் என்றும் மறைவும் அல்லன் தெரிவும் அல்லன் யான் என்றும் ஜடமும் அல்லன் சித்தும் அல்லன் யான் என்றும் ஒளியும் அல்லன் இருளும் அல்லன் யான் என்றும் ஒன்றுமல்லன் இரண்டுமல்லன் யான் என்றும் உண்மையல்லன் இன்மை அல்லன் யான் என்றும் உணர்வுற்ற எவையும் அல்லன் யான் என்றும் கண்டபர பிரம்மம் என்னும் ஏகபர பாவனையால் முக்தனாவாய் யான் என்றும் தேகமலன் பொரியும் அல்லன் யான் என்றும் உயிருமலன் உள்ளம் அல்லன் யான் என்றும் மனதுமலன் மதியும் அல்லன் யானென்றும் சித்தமகங்காரம் அல்லன் யானென்றும் அவித்யலன் மாயை அல்லன் யானென்றும் ஜீவபர ஜகமே அல்லன் யானென்றும் அகண்டபர பிரம்மம் என்னும் ஏகபர பாவனையால் முக்தனாவாய் எப்போதும் பரபிரம்மம் தனக்கு வேறாய் இலங்கியிடும் எப்பொருளும் சுத்த பொய்யே சர்போத சுககணமாம் பிரம்மம் ஒன்றே சந்ததமும் சலியாமல் இருக்கும் வஸ்து இப்பேதம் வீடத்தும் ஏக பரிபூரணமாயிருப்பதான நிர்பேத பரபிரம்ம நானே என்று நிரந்தரமாய் பாவித்து முக்தனாவாய் அத்தியந்த நிர்மலமாம் பிரம்மமே நான் அத்தியந்த நிர்குணமாம் பிரம்மமே நான் அத்தியந்த சத்கணமாம் பிரம்மமே நான் அத்தியந்த சித்கணமாம் பிரம்மமே நான் அத்தியந்த சுககணமாம் பிரம்மமே நான் அத்தியந்த சுத்த பர பிரம்மமே நான் அத்தியந்த சாந்த பர பிரம்மம் நான் என்ற அனவரதம் பாவித்து முக்தனாவாய் யான் என்றும் அயலற்ற ஸ்வரூபமானோன் யான் என்றும் மகத்தான ஸ்வரூபமானோன் யான் என்றும் அயலற்ற ஸ்வரூபமானோன் யான் என்றும் அகண்டபர சொரூபமானோன் என்றும் எவையுமில்லா சொரூபமானோன் யான் முன்னும் எவையுமில்லா சொரூபமானோன் யான் என்றும் எவையுமில்லா என்றே எப்போதும் பாவித்து முக்தனாவாய் வரவே இருக்கின்ற சொரூபமே நான் எப்போதும் இலங்கிய சித் சொரூபமே நான் அகில உபாதியுமற்ற சொரூபமே நான் அனைத்துக்கும் அதீத பரஸ்வரூபமே நான் பகரவுணா ஸ்வரூபமே நான் பரிபூர்ணமான பரஸ்வரூபமே நான் அகமருவா கண்ட பரஸ்வரூப நான் என்று அனவரதம் பாவித்து முக்தனவாய் ஆத்மாவுக்கயலாக தீர்த்தம் இல்லை ஆத்மாவுக்கயலாக ஸ்நானம் இல்லை ஆத்மாவாம் அதிசுத்த தீர்த்தத்தின் கண் ஆத்மாவே அகமென்று ஸ்நானம் செய்தே ஆத்மாவாம் அகண்டபரானந்தம் பரானந்தம் தன்னை அனிஷமும் நீ ஆவலர அனுபவித்தோ ஆத்மாவாம் பரபிரம்மஸ்வரூபமாக அசஞ்சலமாய வரதம் அமர்ந்து நிற்பாய் ஆத்மாவுக்கயலாக புஜிப்பதில்லை ஆத்மாவே புஜிக்கின்ற வஸ்துவெல்லாம் ஆத்மாவுக்கயலாக அணுவும் இல்லை ஆத்மாவே அறிவுற்ற வஸ்துவெல்லாம் ஆத்மாவே அகமென்றும் திருடமாய் பாவித்து ஆத்ம சுகம் அடைந்து மிக திருப்தி மேவே ஆத்மாவாய கண்டபரஸ்வரூபமாகி அனவரதம் அசைவரவே அமர்தீமைந்த ஆத்மாவில் கல்பிதமாம் ஜெகஜீவாதி அகிலமும் அவ்வாத்மாவு கயலே அல்ல ஆத்மாவு கயலனவே கண்ட போது ஆய்ந்திடி ஆய்ந்திடினவ்வகண்டபர ஆத்மாவேயாம் ஆத்மானானாத்மானானாத்மாவெல்லாம் ஆத்மாவுக்கபின்ன பர பிரம்மம் நான் என்று ஆத்மாவாம கண்ட பர பிரம்மம் தன்னை அனபரதம் பாவித்தவ்வடிவேயாவாய் சத்தியமாயிருக்கின்ற ஆத்மாவே நான் சகலமுமாய் தெரிகின்ற ஆத்மாவே நான் நித்தியமானிலை பெற்ற ஆத்மாவே நான் நிர்குணமா நிறைந்த பர ஆத்மாவே நான் இத்வைத்தம் எவையுமில்லா ஆத்மாவே நான் ஏக பரிபூரணமாம் ஆத்மாவே நான் அத்வைத்தமான பரமாத்மா நான் என்ற அனவரதம் பாவித்து முக்தனாவாய் இந்த விதம் திருடமான நிச்சயத்தோடு ஏக பரபாவனையே செய்தேயத்தால் சிந்தையுறும் விகல்பமெல்லாம் தீர்ந்து ஞானம் செறிந்ததனால் சின்மாத்திர நிற்பாய் சந்ததமாம் நிச்சயமே சொரூப நிஷ்டை சார்பதனின் முந்திய தாம் ஹேத்துவாகும் அந்த உர நிச்சயமும் லயித்த பின்னர் அயலறவே தான் தானாய் சுக்கிக்கலாமே அகிலமுமே பிரம்மென்றும் அது நான் என்றும் அகண்டபர பாவனையே இங்குரைத்த மகிமை மிகும் திருடமான நிச்சயங்கான் மற்றந்த நிச்சயமே பழகா நின்றோன் இகல் மனதின் விகல்பமெல்லாம் இழந்தே போதும் ஏகபர வடிவாகி இன்பம் சார்வன் பகர்வதிலோரணுவேனும் ஐயம் இல்லை பகர்ந்தபடி கேட்டுணர்வோன் பரமேயாவன் ஏக பரிபூரணமாய் சராச்சரங்கள் எவைக்கும் அதிஷ்டானமதாம் பரசீவத்தை சாகை பல வேதத்தால் பலவாம் வேதம் சம்புவென்றும் விஷ்ணுவென்றும் விரிஞ்சனென்றும் ஆகு புரந்தரன் என்றும் அனலன் என்றும் அழிக்கின்ற காலன் என்றும் அனிலன் என்றும் பாகபுர மற்றுமுள என்றும் பலவிதமாய் அங்கங்கே பகரலாகும் பலவிதமாய் பகர்கின்ற வேத வாக்கின் பரமான தாத்பரிய பொருளை எல்லாம் அலைவரவே நன்றாக ஆயும் காலை அனந்தவித வேதமுமே அகண்டமான தகைமை மிகும் ஏகபர சிவத்தை தானே தாத்பரிய பொருளாக சாற்றும் அன்றே இகழ்வரவே ரிபுமுனிவன் நிதாகனுக்கங்கு ஏகபர பாவனையே இசைத்தானன்றே தற்பதந்தனில் கல்பிதமாகவே தயங்குகின்ற ஜகமுதல் யாவையும் அற்பமின்றிய சிற்பரமாகுமௌ அகண்டமான பரம்பொருள் நானெனும் சொற்பமின்றிய பாவனை செய்திடில் சுத்தமாம் பரமாயிடலாமெனல் சிற்பரானந்த தாண்டவமாடனம் சித்சபேஷன்ன கண்டஸ்வரூபமே சிற்பரானந்த தாண்டவமாடும் நம் சித்சபேஷன்னகண்டஸ்வரூபமே நம் சித்சபேஷன் அகண்டஸ்வரூபமே இருபத்தி ஐந்தாவது அத்தியாயம் முற்றிற்று அருணாச்சலம்